நம்மாலதான் திணறாரு அவரு கொல்ல மாட்டீங்களே பயவன்னா ஒழிப்போம் அழிப்போம் நீங்க நட்புன்னா கெட்டக்கு சார் கெட்டக்கு நொதுபல்னா அது உங்க இஷ்டம் சார் அது ஜெயில தள்ளாலும் தள்ளுங்க அல்லது உள்ள தள்ளலாம் போடுவான் இப்படி போனா நடலமையா உங்க இருபதாம் நூற்றாண்டு நினைச்சுதான்டா திணறேன்னு திருவள்ளுவர் பிறந்து கேட்டு சுவாமி ஏன் இந்த திருக்குறளை இவ்வளவு திணறல்னாரு உங்க நூற்றாண்டு பார்த்தாண்டா திணறன பாவம் குரல் யோகியா நடத்தணும்னா இப்படி எல்லாம் நடத்தணும் எப்படி நடத்துறது அவ்வளவுதான் நடத்தலாம் இதான் யோகியதைன்னு நடத்தணும் இதுக்கு மூணும் காட்டணும் பைவனாயிருந்தாரிடத்தும் காட்டினான் நடுநிலைமை யார் இலக்கிய உலகில போன சண்டை போட்டம் பிரமாதப்படுத்தினான் சாயந்தரம் மணி நாலு மணி ஆச்சு கையில ஒரு படை கூட இல்லை சரியான சமயம் எடுத்து விட்டுருந்தானா வேலெடுத்தானே அன்னைக்கே க்ளோஸ் முடிச்சிருப்பான் இல்ல பயவன் தான் கொண்ட மனைவியை கொண்டு வச்சிருக்கிறான் இனிமையா சொல்ல வேணாம் வரலாறு கொண்ட மனைவியை கொண்டு வச்சிருக்கிறான் அவன் படையளந்து நிக்கிறான் என்ன செய்யலாம் இதான் சாக்குன்னு சொல்லி பிச்சு உதறி விடாது குளறி விடாது ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூழியாயினை கண்டனை எப்பா ஒரு காலத்துல உன் தம்பி இம்பியெல்லாம் வந்து ஒரு தம்பி எங்கிட்ட வந்துட்டான்னு கோச்சிக்கிட்ட ஒரு தம்பியும் சண்டை போடுறான்னு சண்டை போட மாட்டேங்கிறான்னு கோச்சிக்கிற நீயே வந்து இன்னைக்கு எப்படி ஆன நல்ல ஆடி காத்துல இவள் ஊண்டு இலவம் பஞ்சு என்ன பாடுபட்டுமோ அப்படி கண்டனை கண்டனை வேணாண்டா ராஜா கையில படையில்லைன்னா நான் வந்து அவனை வென்றது வெற்றி அல்லப்பா அதனால் இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினான் நீ போய் நாளைக்கு அது நல்லா போன் விட்டான் ஹார்லிக்ஸ் ரெண்டும் கலந்து மாத்தி மாத்தி அரை மணிக்கு ஒரு தரம் சாப்பிட்டுட்டு உடம்பையும் தேர்த்தி கையில ஒரு படையும் எடுத்துக்கிட்டு நாளை வாவன நல்கினான் யாருன்னு ராமன்னு சொன்ன கம்பராவாரா அது மூணாம் கிளாஸ் பையன் கூட சொல்லுவார் இப்படி சொன்னது ஏண்டா யாரா ராஜா ராம நாகிலங்கமுகின் குபாலை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல் பயவன் மாட்டும் நடுலமை நட்டோர் மாட்டும் நடுலமை நட்டோர் அல்ல பெத்த பையன் என்னத்துக்கு பசுமாடு கண்டு மணி அடிக்குது தான் கண்டு எழுந்துட்டான் ஏன் நம்ம தம்பி தேர் ஓட்டு ஆமா சத்தம் கேட்டது எனக்கு அதுல இடைவிழுந்து கூப்பிட அமைச்சரை அந்த கன்றை இழந்தார் அந்த பசு அளவது என்னுடைய அரசியலங்கன்று அதை போய் கொல்லும் கொண்டு வாரும் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் அவர் அந்த காலத்து அமைச்சர் அவர் அதனால சிவ சிவ அந்த காலத்துங்கிறது நோக்கினீங்க அண்டர்லைன் பண்ணீங்க அவ்வளவுதான் அந்த காலத்து அமைச்சர் இதுவரையும் அரசன் சொன்னதை மறுத்ததே கிடையாது இப்ப என்ன சொல்ற தான் பையனை போய் தேர்ல போய் கொண்டு வாங்க கொண்டு வாங்குறார் இறக்க வைக்கிறனர் அரசன் ஆணையை மறுப்பதும் தவறு அரசன் அணையை ஏலாமல் நாம மாண்புமிகு அமைச்சராக இருப்பதும் தவறு ஆதலால் தன்னை மாய்த்து கொண்டார் தன்னை மாய்த்து கொண்டார் யாரு ஒரு மாண்புமிகு அமைச்சர் சரி எங்கப்பா அமைச்சர் போனாரே அந்த இல்லைங்க சுவாமி அவர் அப்படியா என் பையங்கிறதுக்காகவா கூப்பிட வந்த பேல விட்டு தேர நானே போறேன் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான் தருமம் தன் செல்கை கடன் என்று மூணாம் கிளாஸ் படிக்கிற பாப்பா ஒண்ணு தாத்தா நம்ம எல்லாம் யார் காக்குறா ராஜாடா அரசன் அவரை யார் தாத்தா காப்பா அப்படிலாம் கேட்கப்படாது அரைஞ்சு விடுவேன் கூடாது பதில் சொல்ல தெரியணும் யோகிதா இருக்கணும் ஆமா நம்ம எல்லாம் யாரா ராஜானா ராஜா காக்குறார் ராஜாவை யார் காப்பாரு அவர் இதுவரை செய்து வருகின்ற அறநெறி அவரை காக்கும் திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியும் மீன சொல்றேன் திருக்குறள் இந்த நாட்டை தவிர இந்த மொழியில் தவிர வேற எந்த மொழியில் செய்திருந்தாலும் நேரம் அவனவன் கையிலையும் திருக்குறள் இருக்குமே திருக்குறள் படியாத நாளெல்லாம் பிறவானால் என்று ஒதுக்குவார்களே முருகா முருகா நீதான் காக்கும் அவள் அழகான ஆகவே இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் ஆனா முட்டாட்சியின் உண்மையிலேயே அந்த அறத்தை அவன் தவறாமல் செய்திருப்பானால் அந்த அறம் அவனை காக்கும் அது அனபாயன் ஒருத்தனை தான் காத்துது ஏன் முட்டாட்சியம் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான் தனக்கல்ல தன் குலத்துக்கு சுவீகாரம் கூட எடுக்க முடியாதுப்பா ஏய் நம்ம அவனுக்கு உடன்பிறப்பு இல்லையானாரு அவனுக்கு அக்கா அஞ்சு தங்கச்சி எல்லாம் பொண்ணா பிறந்து போச்சு அடாராடா அப்ப சுவீகாரம் பிள்ளை எடுக்கிறது கூட இல்லையாடா ஆமா ஒரு மைந்தன் தனக்கு இல்லை தன் கூலத்துக்கு இல்லை என்பது மூணரான் ஆனாலும் தருமம் தன் செல்கை கடன் என்று எது அறமோ அதன் வழிதான் அரசு செல்ல வேண்டும் என்ன செய்தான் மருமந்தன் தேராழி உற உண்டான் இப்படி பண்ற நீ நான் ஓட்டும் போது காலை எடுத்துக்க அப்படிங்கிற நேர இங்க தலைவையிட இப்படி நீட்டுறாரு இந்த தலையில இருந்தது சக்கரம் அந்த உடம்பு பூரா போகணும் சிவ சிவ மருமந்தன் தேராழி உறவுண்டான் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான் அரசாட்சி என்ன நம்ம கிரையாடா நான் நீனு நிக்கிறீங்களே இது அரசாட்சி இந்த மாதிரி செஞ்ச அரசாட்சின்னு பேருப்பா இது தனக்கு நண்பல்ல பையனே நொதுமல் நொதுமல் நேர வந்தாங்க ஒரு அம்மா என்னுடைய கணவனை ஏன் கொண்டீர்கள் கேட்டாரு கல்வனை கோரல் கருங்கோல் என்று அது தர்மம் என்று சொன்னார் அந்த அம்மா வக்கீல் வைக்கல தானா போனா உண்மையாவே வைக்கல வைக்கப்படாத அபிப்பிராயம் என்னத்துக்கு வைக்கிறீங்க தமிழ்ல தான் உங்களுக்கு ஆவணம் தர்றாங்க தமிழ்ல பேசலான்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணீங்க ஆங்கிலம் ஒண்ணு இருந்ததுன்னா அல்லது ஹிந்தி வந்து சொல்லி தகராறு இனிமே நாமே வளர்க்கறது இல்லைன்னு என்னத்துக்கு பிஎல் வேண்டியதில்லை சிவசிவக்கு யாரா இருந்தா மன்னிச்சுங்க ஏது நம்ம நம்ம வாழ்க்கை ஓடி போச்சுன்னு ஆமா ஆமா நேரா போனோம்னா சீக்கிரம் கேஸ் சரியா வரும் என் நிலையம் யார் இந்த வரைக்கும் பத்திரம் இருக்குது ரெண்டு அடி தள்ளி போட்டு கொடுத்துருக்கானுங்க அது நீங்க வேணா கேள்வி பார்க்க முடியல உடனே ஒரு சர்வே அனுப்பிச்சு போய் பாரு பார்த்தோன்னு இந்த மாதிரி ஆமா ரெண்டு அடினாரு தீந்து போச்சு ஏ போறியா இல்லையா அவரா கட்டியா அடுத்த மாசம் பைசல் ஆயிடுது இதுக்கு என்ன மூணு வருஷம் முஞ்சாமின் பிஞ்சாமின் அறுத்துக்கிட்டு என்னமா அப்படின்னா கல்வனை கோரல் கடுங்கோல் என்று எங்கார் சிலம்பு மணி உடை அரியே பாருங்க ஒரு பிஎல் கூட பேசியிருக்க மாட்டார் எதனால அரசன் கொன்றான்ங்கிறத பார்த்தா இந்த சிலம்ப திருநன்னு அப்ப வந்து பாண்டியன் சிலம்புன்னு வச்சிருக்காங்க அதனால என்கால் சிலம்பு எது மாணிக்கம் அவன் பார்த்தான் ஆக பாண்டி நாட்டுல முத்தல்ல பேர் போனது என் மனைவி சிலம்பு முத்துடையடி நீ மாணிக்கவே யானோ அரசன் யானே கல்வன் அன்பதை காக்கும் நன்கொடிப்பது அது நோதுமல் ஆமா என்ன கண்ணகி வந்து பாண்டியனுக்கு நட்பும் அல்ல கண்ணகி பாண்டியனுக்கு அயலாரும் அல்ல எனவே பகை நொதுமல் நட்பு என்னும் மூன்று தரத்தார் மாற்றும் ஒப்ப நிகழ்ச்சியின் நடுநிலைமை நல்லதுதான் இல்லைன்னா அந்த அறத்தையே ஆடி காத்துல பறக்க விட்ட வேண்டியதுதான் இப்படி நடத்தின திருக்குறள் என்னைக்கு யோகிக்கா போறது என்னைக்கு போகுமோ போனதுதான் முருகா பாழா போன செமஸ்டர்ல வச்சு இப்ப இவன் என்னத்தை நடத்துவான் பாத்தி தான் என்னத்தை நடத்துவான் பையன் தான் என்னத்தை படிப்பான் அரசு பால் வச்சிருக்கான்னா என்னத்தை படிப்பேன் ஏதோ இல்லறையல் அதுக்கு மனைவி வேணும் வாழ்க்கை துணையில அப்புறம் பிட்டா மாக்கு மக்கள் பேரு எல்லாரும் நீங்க அன்பா இருப்பீங்களா அன்படமே அப்புறம் எல்லாம் வந்தா ரெண்டு பேரும் வந்தா சாப்பாடு போடுங்களா விருந்தோம்பல் எல்லாம் இனிமையா பேசணும் இனிமே குரல் ஏ அப்பா அம்மா எல்லாம் நம்ம காப்பாத்தனவங்க அதனால செய்ய நின்று எறிதல் நடுநிலைமையோடு இருறா முடிஞ்சு போச்சு போட்டுன்னு பதினாலு லலிதா பத்மினி பாரு இங்க வேற சாமி பாரு நல்லா பாரு இதான் செமஸ்டர் இதான் கிண்டல் பண்ணி இருக்கேன் நான் ஆமா செமஸ்டர் எனக்கு மூணு மாசத்துல எனக்கு பதினஞ்சு நாள் நீங்க அட்மிஷன் எடுத்துக்கிறீங்க கடைசி ரெண்டு வாரம் படிக்க விட்டுருவீங்க ரெண்டு ஒண்ணு மூணு வாரம் போச்சு முன்னாங்க பன்னெண்டு வாரத்துல மூணு வாரம் போச்சுன்னா மீதி எவ்வளவு பன்னெண்டுனா எட்டு வாரம் இதுல நீங்க போகணும் வகுப்புக்கு அவன் வரணும் சிவ சிவ மன்னிக்கணும் சபை குறிப்பினும் நீக்குக அல்லது ஏற்க இதுல என்னத்தை நீங்க அறத்துப்பால் நடத்துவீங்க பொருட்பால் நடத்துறது அவன் என்னத்தை திருக்குள் படிக்கிறது ஆனா பின்னால எம்ஏ அதனாலதான் ஒண்ணும் இல்லைங்கிறோம் இன்னைக்கு கூட சொன்னேன் கூட எம்ஏ வகுப்புலயே சொன்னேன் என்ன பண்றது தாம்பரம் இந்த கல்லூரி இருக்குது கிறித்த கல்லூரி அதுல எம்ஏ எம்பி எல்லாம் கொண்டாந்துருக்காங்க நடத்த தொல்லாப்பி நடத்த சொல்லும்போது நடத்திட்டு வந்து என்னப்பா நமக்கு எம்ஏங்கிறது ஒரு காலத்துல மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னா எவ்வளவு தகுதி உடையது இன்னைக்கு ஏய் இல்ல சார் சார் நீ அதுக்காக இந்த மாதிரி பூட்டுதே அதன் கல்வித்துறையில இருந்து கல்வியை சொல்ல முடியாது போயிடுச்சு நம்முடைய ஊர் அல்லவா ஊர் கல்வித்துறை அல்லாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல அதுலயே இருந்து வளர்ந்துட்டு இப்ப கல்வித்துறையை பத்தி சொல்றது சரி போட்டு எனவே இப்பொழுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போனேன் இங்க வாங்க எங்க இருக்குது முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் திசைமுகன் சென்று நற்கு ஒழித்தும் தரிய நெறியில் நின்றோம் முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் கிரியை நெறின்றவர் ஒற்றுமை கொண்டு ஒற்றுமைங்கிறது எது ஆன்மா இறைவனோட ஒற்றுமை கொண்டு ஐயா அதுக்கு தேவாரம் ஏதாவது சொல்ல முடியுமா சொன்னா நேரம் ஆகும் அல்லவா உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி அப்பர் சுவாமி தேவாரம் அந்த ஆன்மாவோடு பெருமான் அப்படியே ஒட்டி வாழ்வான் ஆகவே முறையொளி ஒற்றி எங்க ஆமா முயன்றவர் கொளித்தும் யோகம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து புற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் அது எது அல்ல சரியகிரிய யோகம் அல்லவா மறைத்திரம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும் சில பேர் வேதங்கள்லாம் படிச்சு வச்சுட்டு நான் பார்ப்பேன் பார்ப்பேங்க அவனுக்கும் முடியல ஏன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அந்த மறையினாலும் தர முடியாது அதனால இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் இந்த மந்திரவாதிகள் என்ன கேட்டா இரு ஆண்டவனை காண முடியல இதுல கண்டுபிடிப்பேன் ஆண்டவன் அதுல என்ன ஓடி போடுறான் இத்திந்தர் ஏ இதுல பாரு நான் ஆண்டவனை கண்டே பிறனாலேன்னு பாரு என்று சொல்லிட்டு யோசிச்சு கீசிச்சு எதேன்னு ஒரு மந்திரம் எடுத்து சொன்னான்னா அதோட ஆளே காணாம இருக்கு இத்தந்திரத்தில் காண்டு குஸ்தி போடுற மாதிரி இருக்கு காண்டும் என்று இருப்போர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும் உங்க மந்திரந்திரம் எல்லாம் ஒண்ணும் செல்லாது <laughs> முடியல அப்படி ஒடித்தும் ஆனன தோன்றி முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் நீ இப்ப ஆண் பெண் அலி இந்த மூன்று அமைப்புல இருக்குது எது நம்ம வாழ்க்கை ஒன்னு பக்கான் மாப்போச்சி நீங்களா அல்லது நம்ம மாதிரி நம்ம மாதிரி இருக்கிற பக்கான்னு வச்சுக்கோமே ஏன் சார் இப்படி போய் தடுமாறுறீங்க அப்படிங்கிறீங்களா தொல்லுகாப்பியம் வந்து தடுமாறு செய்யுது ஆனா யாரு சார் ஏய் இதுல மட்டும் இல்லடா பெருமையும் உரணும் ஆடுமேன ஒரு ஸ்டேட்டஸ் பெருமையும் அந்த அறிவும் இருக்கே அது ஆண்மகனுக்கு அப்படியே தலைத்து தெளிச்சிருந்தாதான் அவன் தான் ஆன்மகன் அதுல நீ எந்த அளவு பர்சன்டேஜ் இது சிவ விட்டுடுங்க சார் அடுத்தது போங்க பெண் அப்படின்னா அச்சமும் நானும் மரணம் முந்திருத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப தொல்காப்பியம் அந்த வகையில அவ்வளவு சொல்றதுக்கு முடியுது நம்மால முடியல எனவே அப்ப என்ன தெரியுது ஏதோ ஆனன தோன்றி பெண்ணென வளர்ந்து ரெண்டும் கட்டான அழியாம இருந்து சிவ சிவ நம்ம கதை சார் சொந்த கதை இது ஊராரை பத்தி குறை சொன்னா தப்பு நம்மையும் சேர்த்துக்கிட்டு தான் சொல்றோம் அல்லவா நாம வந்து ரொம்ப ஆணா இருந்துகிட்டு ஏ நீங்க ஆடவர் எல்லாம் இருக்கீங்கல்ல இங்கேயும் சேர்த்தா எல்லாம் விமர்சனமே எல்லாரையும் சேர்ந்தது அதுல சிவ சிவ ஆண் என தோண்டி அவன் பார்த்தான் நீங்க ஆணனை தோண்டும் போது அவன் பெண்ணா இருக்கிறீங்கிறான் காண முடியாம நீங்க பெண்ணா போகும்போது ஆணா நான் ரெண்டு பேரும் வாடி சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்க அலியா இருந்துடுறான் அப்போ நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியினாலே பெருமானி அறிய முடியும் என்பது இல்லை முடியாது தன்முனைப்பால் இல்லை பெருமானி காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே நீ காட்டினாலன்றி நான் இந்த ஆன்மாவால காண முடியாது பெருமானி என்று காலில் விழுந்துட்டா முன்னையே நின்று கவரி வீசுவோம் அதான் இப்படி எல்லாம் ஆனன தோன்றி அலியனப் பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் சேன்பையின் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் புற்றவை துறைந்த வெற்றுயரியாக்கி அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் சரி சார் நீங்க இல்லத்தில் இருந்தா தானே இந்த மாதிரிலாம் நீங்க எங்களை போய் கிண்டல் பண்றீங்க நேர நாளைக்கு திருவாரூர் ஆதீனமோ தருமபுர ஆதீனமோ போறது காய் வாங்கிக்கிறது சாமி இந்த பக்கமே இருக்கிறது இல்ல சரிங்களா கைலாயத்துல நேபாளம் தாண்டி நேபாளத்துக்கும் கைலாயத்துக்கும் நடுப்புற மானசரோவரும் இல்ல மானசரோவரம் மக்கள் நடமாடுவாங்க இங்க நேபாளத்திலயும் மக்கள் நடமாடுறாங்க நேபாளத்துக்கும் மானசரோவருக்கும் போற நடுப்புற ஒரு பெரிய பரந்த காடு வெறி சும்மா பூண்டு மட்டும்தான் கிடக்கும் காட்டெருமை அப்படியே பார்க்கும் நம்ம வேற எதுவுமே இருக்காது காட்டெருமை அது உடம்பெல்லாம் மயிர் கண்ணகரே இருக்கும் அந்த காட்டெருமை இப்படி பார்க்கும் இது நம்ம அப்படியே ஜீப்பில் போகும்போது இப்படி இன்ட்டு அப்படியே தலையாட்டிட்டு போடும் அவ்வளவுதான் அதான் பார்க்கலாம் கைலா யாத்திரையில நடுப்புற வேற எதுவுமே காண முடியாது இயற்கை அந்த மேடும் பள்ளமும் மேடும் பள்ளமும் ஆங்காங்கு சிறு சிறு நீர்நிலைகள் போறது தவிர வேற எதையுமே காண முடியாது அந்த மாதிரி இடத்துல போய் இந்த ஐந்து பொடிகளையும் அடக்கி அப்படியே இருந்துடுறது சார் அப்படின்னா அவங்களுக்கும் ஒழித்தும்னர் ஏன்னாரு அங்க போய் கூட நாம் இப்படி ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு புலி வந்ததுன்னா ஆமா ஆமா வராது இங்க வந்து கிடையாது நாங்களும் பாக்கல கூடுமான வரைக்குமே யாருமே பாக்கல கையில யாத்திரை போனவங்க எல்லாம் புலி யாருமே புலியோ சிங்கமோ அந்த தீய விலங்குகளோ தீய பாம்புகளோ பாக்கவே நடந்து போனவங்களும் பாக்கல நாங்க ஜீப்ல போனோம் என்ன பண்றது நடக்க முடியலன்னு அப்படி போனவர்களுக்கு யாரும் பாக்கல இந்த காற்றெருமை இருக்கும் அது ஒண்ணும் தீங்கு பண்ணாது சும்மா வெறும் பூண்டு ஒரு ஒரு என்னமோ ஒரு பூண்டு அப்படி நான் வாழ் செடியா முளைச்சு முளைச்சு கடலை செடி மாதிரி இருக்கும் அது இருக்குது அவ்வளவுதான் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதனால வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகிங்கிற அந்த மாதிரி இருக்கிற பகுதி அந்த பகுதி அங்க போயிருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒழித்து இருக்கிறாய் அதனால் எனவே ஐம்பூலன் தோரன் ஐம்பூலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் மலைப்பகுதிகள் எல்லாம் சென்று சுற்றவை துறந்த எதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை சாப்பாடு போக்காடு சாம்பார் எல்லாம் எதுவும் இல்லை காபி எதுவும் இல்லை அப்படியே காற்றையே சுவாசிக்கிறது பாவம் அப்படி இருந்து வெற்றுயிர் யாக்கை அருந்தவருக்கு ஆட்சியில் திருந்த ஒளித்தும் அவர்களுக்கு கூட சமயத்தில் பெருமான் ஒளிந்திருக்கிறான் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும் உண்டு உண்டு உண்டு அப்படின்னு சொல்றாங்க உண்டு உண்டு அது எது பிரமம் வேதாந்திகளுக்கு பிரமம் தான் அது எல்லாம் பிரமம் பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றுச்சு அப்படிங்க பிரம்மத்திலிருந்து ஏன் சாமி நாம தோணணும் அப்படின்னா அதுதான் மாயை நாம அப்படி தோணுனவங்க பிரம்மத்திலிருந்து தோன்றும் போது நமக்கு இந்த சனி அந்த அரம்பாவம் எல்லாம் வந்து தொலையுது அதுதான் மாயை ஆகவே மாயின்னு மாயாவாதின்னு பேர் வச்சுட்டாங்க சித்தாந்தவாதிகள் பாவம் நாம சித்தாந்தக்காரன் சுவாமி என்று நீயோ அன்னைக்கே நானும் அடியேன்னு இருக்கிறேன் அங்கேயும் கிமி கிபி கிமு இல்லை ஆதியம் இல்லா அரும்பெரும் ஜோதி நீ ஆதியும் அந்தவும் இல்ல அரும்பெரும் அழுக்குனா அப்படி நானும் ஜோதிங்க கூடாது சிவ ஜோதியான ஏன் இப்படி தரமாடுறான் அவ்விடத்திலையும் ஆதியும் அந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதி இவ்விடமும் ஆதியும் அந்தம் இல்ல அரும்பெரும் அழுக்கு என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ தாய்மான பழுத்த சைவ சித்தாந்தி ஆனா அது இப்ப எல்லாம் அத்வயத்துல போய் உரை எழுதி அப்படிலாம் இருக்கு என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ பெருமானின் என்று அன்றே இந்த ஆன்மாவும் இருக்கிறது தானே அன்றே பாழா போன ஒரு அழுக்கும் இருக்குது அதுக்கு என்ன பேரு பாசம் இதுக்கு என்ன பேரு பசு அதுக்கு என்ன பேரு பதி பதி பசு பாசம் பட சொல் தமிழ்ல இறை உயிர் தலை திருமூலர் ரெண்டு சொன்னார் பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதின்னு ஒரு திருமூல திருமந்திரம் அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி அறிவினுள் அறியும் அறிவும் அனாதி அருமையான தமிழ் இங்க பசுவுக்கு அறிவுன்னு பேர் வைத்த ஆண்டவனுக்கு அறிவு வாழறிவன் அவன் வாழறிவன் இவன் வாளுடைய அறிவன் அவ்வளவுதான் ஏன்னா அவன் எல்லாம் தெரிஞ்ச அறிவன் இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறிவன் நல்லவன் ஜீரோன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் எனவே ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழித்தும் அவர்களுக்கெல்லாம் கூட காண முடியாது அழிச்சனா இப்படி எல்லாம் இருக்கிற ஆளை என்ன பண்ணலாம் ஏன் சார் என்ன ஒரு ஒரு ஆளு கூட ஆப்படாம இந்த ஆள் போயிட்டு இருக்கா என்ன பண்றதுனாரு பண்டே பயில் தோறும் இன்னைக்கு நேரத்தில் இருந்து கதை தொடர்ந்து இப்படியேதான் இத்தனை பேர் முயன்று முயன்று பார்க்கும் அவங்களுக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்கானா பெருமா அப்படி இருக்கிற ஆளை என்ன பண்ணுனார் ஒரு முடிவுக்கு வரணும் சார் என்ன பண்ணணும் பயில் பயில்தோறும் இன்றே பயில்தோறும் ஒழிக்கும் தோரணை கண்டனம் அப்ப அந்த மாதிரி ஆள அடியேன் இப்ப பார்த்தேன் அடே அப்படின்னு பார்த்தேன் எப்படின்னாரு அவன் அருளாலே அவன் தாழ் அவன் வச்சு நான் பார்த்தேன்னு சொன்னது தப்பு பார்க்க திருவருள் கூட்டியது அப்படியாப்பா நீ பாத்தியான புவனியில் சேவடி தீண்டினன் காண்க நான் இருக்கிற நிலத்துல அவனும் கால் வச்சு நடந்தான்னா அடே அவன் ஏனை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்னை அருள் செய்தாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா திருவண்ணாமலை ஆளா அல்லது வேலூர் ஆளான்னாரு சிவன் என யானும் தேரினன் காண்க சிவ சிவ இதெல்லாம் இப்படிதான் படிக்கணும் சிவனடை இவன் என யானும் தேரினும் காண்க எப்பா அப்படியானா திருப்பெருந்துறையிலே சுவாமி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது நானேயோ தவம் செய்தேன் பெருமான் தர வந்தது அப்படின்னார் அப்படியானா என்ன பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் எல்லாம் வந்து திருவண்ணாமலை எல்லாம் சரிங்க ஒளிக்கும் சோரனை கண்டனம் பார்த்தோம் அதனால நீங்க எல்லாம் திருவண்ணாமலை அடிவர்கள் தாய்மாரெல்லாம் இங்க நமக்கு ஆண் பெண் வேறுபாடு வேணாம் பிடிங்க கயிறை இந்த இந்த திருடனை பிடிச்சு கட்டி பண்ணும் யார இந்த ஒழித்து ஒழிச்சிட்டு வந்தா இருப்பாரு இந்த ஆளு அந்த ஆளு கண்டனம் ஆர்மின் ஆர்மின் அட கட்டுங்கயா கயிறெடுத்து சும்மா இருக்கீங்க நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுமின் காலை ரெண்டையும் சேர்த்து கட்டுங்க சேர்த்து கட்டுங்க எதுல என்ன பெருமான் திருமீன் இப்படி எல்லாம் கைத்துல கட்டுறதாடா என்ன நான் மலர் பிணையலின் தாழ்தலை தலையிடும் மல்லி போச்சிருந்தீங்கல்ல அது கட்டி வச்சிருந்தீங்கல்ல அந்த மலர் மாலையினால காலை கட்டுங்க ஏன் திருவடி தானே எல்லாம் நமக்கு ரொம்ப குஸ்தி வந்தும் கூட அந்த இது எண்ணம் மாறல அப்ப கட்டுங்க காலைனாரு எதை எடுத்து சார் தங்கிலி பிடிச்சி கட்டலாமா சிவசிவ சிவசிவ தயிர் நான் மலர்பிணையலின் தாழ் தலையிடுமின் அந்த மல்லிகைப்பூ கட்டிங்க பாருங்க ஒரு நீண்ட ஆரமா அதுல கட்டுங்கன்னா அப்படின்னார் சிவ சிவ நான் மலர்பிணையலின் தாழ் தலையிடுமின் அப்புறம் என்ன இப்படி சும்மா இருக்கீங்க சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் இங்க நீங்க இருக்கீங்க அங்க போயிடுவாருப்பா அங்க கூப்பிடப்பா அவரை அப்படின்னு நாலு பேர் வளர்ச்சிங்கப்பா மின் பெரிய குஸ்தி இங்க பாத்தீங்களா குஸ்தியே போட்டாவது விடேன் மின் பற்று மின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் என்னம்மா தாய்மார்கள் நீங்க கட்டிங்களேனாரு ஐயோ நல்ல மல்லிகை மாலைங்க நல்ல கயிறு போட்டு கட்டினேன் எடுத்து அவருக்கு இப்படி காலில் போட்டு கட்டணும் பாருங்க காலே காண நாங்க பாட்டுக்கு பூவை எடுத்து கட்டுறோம் எங்கம்மா போயிட்டாங்க என்ன பாருங்க நானும் தான் கட்டுறேன் வெறும் பூ அப்படி போட்டோம்ல போட்டு கட்டினா வெறும் பூ தான் இருக்கு காலை காண இந்த சூழ் மீன் எல்லாம் சூழ்ந்து நான் எல்லாம் தான் அப்படி பிடிச்சோம் கையா கோத்துக்கிட்டோங்க விட்டலிங்க மீண்டும் எங்க கைக்குள்ள நாங்க தான் ஒருத்த ஒருத்த மோதிக்கிறோம் உள்ள காணா உள்ள காணாதார் இப்படி செஞ்சு காலாமி பெருமானி அல்லவா அதனால ஏன் சார் இப்படி இருக்கார் தன்னேரில்லோன் தானியான தன்மை திருக்குறள் படிச்சியாடா தனக்கோமை இல்லாதான் அப்படின்னா இப்படி ஒரு ஆளை காண முடியுமா சார்பானாரு இப்படி ஒரு ஆளை காண முடியாதுன்னு தான் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கேன் தனக்கு ஓமை இல்லாதான் என்ன புதுசா நீ போய் கண்டுபிடிச்ச மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அதான் அவளுக்கு ஒரு யோகியா இன்னொரு ஆள் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல என்னென்னமோ வகையில் கண்டும் கூட காண முடியாத பெருமான் நேரணையோர் கேட்க வந்து எம்பி கேவலம் என் போன்றவனும் கூட கேட்க எதை கேட்க சிவாய நமயன பெற்றேன் இந்த காதுல சிவாய சிவாயனம் சிவாயனம் என் நேரனையோர் கேட்க வந்து எம்பி சாதாரண எம்மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் கூட ஆண்டவன் குருநாதன் நான் வந்து சொன்னான் அதை எனக்கு சொன்னான் பத்தி நன்றி எழுதல் நன்றி எழுதுறீங்க அரை கூவி ஆட்கொண்டருணி ஏ சார் நீங்க மதுரையில தானே பாண்டியன் மன்னர அமைச்சரா இருந்தீங்க அப்படின்னாரு ஏதோ அப்படிலாம் இருந்தேன் நீங்க அப்படி போது நீங்க மதுரையில அமைச்சர் வேலை பார்த்தீங்க துறையில கூப்பிட்டா இருக்கிறீங்க எப்படி அது உங்களுக்கு கேட்டது அப்படின்னாரு இந்த குதிரைங்கிற ஒண்ணு இல்லாதனால அதை அடியேன்னு அனுப்பும்படியாக அவன் மனசுல புகுந்து எங்க அரசன் மனசுல புகுந்து மாண்பு அமைச்சரே தாங்களே சென்று குதிரை வாங்கி வாருங்கள் என்று சொல்ல நான் அரசன் பணியை தட்டுறதில்லை அதனால வர வந்த வழியில ஏன் இப்படி வரணும் அது என் கால் வரல அவன் வர செய்தது வேற வழியா வந்திருக்க கூடாது சார் ஆகவே எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஓ அந்த வழியா வந்தீங்க வந்த போது என்ன செய்தான் பெருமான் நேரணையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி அரை கூவினர் என்னன்னா நான் பாட்டுக்கு பேசாம நேரா வேற பொங்க கூட போயிருப்பேன் அல்லது ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்துட்டு போவேன் ஏ மணிவாசோ நான் இப்ப இப்படி பார்த்தேன் நான் தான் கூப்பிட வேண்டாரு நான் இங்க திரும்பி பார்த்தேன் அரா அரை கூவி ஆட்கொண்டருளி இவ்வளவு தூரம் இந்த ஒரு ஆன்மா கரையேறுவதற்கு இவ்வளவு பாடுபடுவானா வாய் திறந்து கூணனா அரை கூவி ஆட்கொண்டருளி சுவாமி எந்த வடிவில் பார்த்தீங்கன்னா மறையோர் கோலம் காட்டி அருளலும் அந்தனன் ஆகி வந்து ஆட்கொளவல்ல வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி அந்தனாகி முன்னையும் சொன்னார் இங்கேயும் பின்னையும் சொன்னார் அதனால மறையோர் கோலம் காட்டியருடலும் உடலும் அதிலிருந்து உளையா அன்பு என்பு உருக ஓலமெட்டு உளையான்னா உழைந்து போகாத அதாவது அழிந்து போகாத அழிந்து போகாத அன்பை எனக்கு கொடுக்க நான் என்ன பண்ணேன் ஓலமிட்டு ஏன் சார் அப்படி சத்தம் போட்டீங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் நான் அடைச்சு அடைச்சுதான் பாக்குறேன் ஆண்டு அமைச்சர் அப்படி சொல்லப்படாதுன்னு என்ன அறியாம பெருமானே என்று சொல்லிவிட்டேன் ஏன் என்னுடைய அந்த எண்ணத்தில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர் அதனால அன்புக்கு என்னைக்குமே அதை வச்சு அடைக்க முடியாது அடைக்க முடியாது அதனால சில பேர் கூட இறந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமா பெண்மணிகள் அல்லது யாராவது அழுதாங்கன்னா உடனே பிடிச்சி அவங்கள ஆறுதல் படுத்தப்படாது முடியவும் முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுணும் ஓட்டு பிறண்டு கடைசி அவங்களோட இருந்தனே கட்சியில ஒரு வார்த்தை விட எங்கிட்ட சொல்லலாம் நீங்களே என்று கதரை விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் கிடக்கு வாங்க என்ன பண்றது அப்படி அப்படி ஆரம்பிச்சு நீங்க அந்த நீர் உணர்ச்சியில போய் செய்தீங்கன்னா முடியாது செய்யவும் கூடாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுணும் ஒரு தண்ணி கொடுத்து பையன் வரும்போது போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகியிருக்கான் வந்துட்டாங்க போது நீங்க ஒண்ணு தரக்கூடாது விட்டுணும் பா ஒரு வார்த்தை பாவி கையில ஒரு ஒரு பால் கூட கடைசி ஆத்துல பா அப்படின்னு ஒரு ஒரு பதினஞ்சு மணி விட்டுறேன் அப்புறம் பிடிச்சி அழைச்சிட்டு வந்து வாப்பா கிடைக்குது உனக்கு தானா உலகமே அப்படித்தான் என்ன பண்ற எங்கப்பா அப்படின்னு இது ஒரு பொய்யாவது பொழுவி ஆறுதல்லாம் சொல்லி அது மாதிரி இங்க உளையா அன்பன்பு உருக ஓலமெட்டி இது அது வந்து அழுகையினாலே இது ஓகையினாலே மகிழ்ச்சியினாலே மகிழ்ச்சியினால ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி ராமேஸ்வரம் கடல் அல்ல அது அலை அடிக்க அடிக்க வராது பேன் இருக்கும் திருச்செந்தூர் கடல் திருச்செந்தூர் கடல் திருச்செந்தூர் கடல் அப்படின்னு கேட்டா அப்படி வரும் அலைஞ்சிருக்க அப்படிப்பட்ட அந்த அலையாக திரண்டு வந்து என்னுடைய அன்பு பெருகு தலை தடுமாற எனக்கு எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல